الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله واشهد ان سيدنا مولانا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا محمد وعلى ال محمد وبارك وسلم تسليما كثيرا كثيرا اما بعد معاشر المسلمين رحمكم الله اوصيكم عباد الله واياي نفسي اولا بتقوى الله فان التقوى تنجيكم من عذاب النار ومن يتق الله يجعل له مخرجا ويرزقه من حيث لا يحتسب ومن يتوكل على الله فهو حسبه إن الله بالغ أمره وقد جعل الله لكل شيء قدرا قال الله تعالى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم من عمل صالحا من ذكر أو أنثى وهو مؤمن فلنحيينه حياة طيبة ولنجزينهم أجرهم بأحسن ما كانوا يعملون صدق الله العظيم قال نبينا عليه الصلاة والسلام إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى ومن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته إلى دنيا أو إلى امرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه أو كما قال عليه الصلاة والسلام அளவற்ற அருளாளனும் நிகரத் அன்புமாகிய அல்லாஹுவின் திருநாமத்தை கொண்டு ஆரம்பிக்கின்றேன் சாந்தி மதம் இயங்கி வந்த சன்மார்க்க போதகர் சத்திய தூதர் சர்தாலே ஆலம் நமது உயிருக்கு மேலான கண்மணி முகமது முஸ்தபா வசல்லம் அவர்கள் மீதும் இந்த ஒரு வாடாத வேண்டும் வாடிய என்று உயிர் தியாங்கள் திருத்தம சகாபாக்கள் மீதும் உலகத்திலே வாழ்ந்த வாழ்கின்ற வாழ போகின்ற ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் ஜுமாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாவுடைய மாளிகையை அத்திக்காக்கூடிய நீயத்தோடு அமர்ந்திருக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்களே அல்லா தன்னுடைய வாழ்க்கையில எவையெல்லாம் எடுத்து நடக்கும்படி கட்டளையிட்டுள்ளானோ அவைகளை தன்னுடைய வாழ்விலே முடியுமான அளவு எடுத்து நடக்கும்படியும் எதைகளிலிருந்து தன்னை முழுமையாக பாதுகாத்துக் கொள்ளும்படி அல்லாஹ் கட்டளிட்டுள்ளானோ அவைகளிலிருந்து தன்னை முழுமையாக பாதுகாத்துக் கொள்ளும்படி முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் தப்புவாவை கொண்டு நல்ல உபரித்து ஈடுபடுகிறேன் வியாபாரம் மூட்டிக் கொள்கிறேன் இதிலான கண்ணியமான பெரியார்களே சகோதரர்கள் நண்பர்களே அல்லாஹ் சுபகான இந்த உலகத்துல படைத்த படைப்பு அல்ல ஆக சிறந்த படைப்பு தான் மனிதன் அல்லாஹாக விருப்பமானவன் அல்லாஹாக விருப்பமான படைப்பு உலகத்துல எந்த படைப்பெல்லாம் அல்லாஹ் படைத்திருக்கிறானோ அத்தனை படைப்புகளும் மனிதனுடைய தேவைகளுக்கு தான் அல்லா படைத்திருக்கிறான் கலக்கலக்கும் மாபிள்ளர்ந்து ஜெமியா உலகத்தில் எந்த வசுவா இருக்கலாம் எந்த பொருளாக இருக்கலாம் அதை அனுபவிப்பது அதை அல்ல படைத்திருப்பது அது மனிதனுக்கு தான் அல்லாஹ் படைத்திருக்கிறார் மாடை படைத்தான் மாற்றிலிருந்து அல்லாஹ் பாலை வெளியாகிறான் மாடும் மனிதனுக்கு அதிலிருந்து வெளியாகின்ற பாலும் மனிதனுக்கு அந்த பாலால மாட்டுக்கு எந்த லாபமும் கிடையாது தேன் பூச்சி தேனை வெளியாக்குகிறது அந்த தேன் பூச்சும் மனிதனுக்கு தான் அதிலிருந்து இந்த தேனும் மனிதனுக்கு தான் மூணு லட்சம் கிலோமீட்டர் தூரம் பறந்து ஒரு கிலோ ஒரு போட்டு தேன் தயாரிக்கிறது அதுவும் நல்ல தேன் கொண்டு போனா கூட்டுக்குள்ள போகலாம் கெட்ட தேன் கொண்டு போனா உள்ளுக்கு போக முடியாது அங்க ஒரு காவலா செக் பண்ணி தான் உள்ளுக்கு அனுப்புறது அவ்வளவு சிரமப்பட்டு ஏதாவது ஒரு கெட்டது கொண்டு போனா உடனே தலை துண்டிக்கப்படும் தேன் கூட்டுக்கு முன்னால பாருங்க பல தலைகள் இருக்கும் இவ்வளவு ஏற்பாடு செஞ்சு சுத்தமான தேனை எடுத்து யார் சாப்பிடுறா பூச்சி மனிதனுக்கு அது இருந்த தேனும் மனிதனுக்கு பட்டு பூச்சும் மனிதனுக்கு அதிலிருந்து வெளியாகிற பட்டும் மனிதனுக்கு ஐம்பது மீனும் மனிதனுக்கு அதிலிருந்து வெளியாகின்ற ஐம்பரும் மனிதனுக்கு மானிலிருந்து கஸ்தூரி வெளியாகுது மாணிக்க என்ன லாபம் அதனால என்ன லாபம் மாணிக்க அந்த கஸ்தூரி அனுபவிக்கிறது யாரு கண்ணியமான்கள் இந்த உலகத்தில் அல்ல எவையெல்லாம் படைத்தானோ அவையெல்லாம் மனிதனுக்குத்தான் எல்லாம் படைத்தான் அதை அனுபவிக்கிறது மனிதன் சமைச்சு சாப்பிடுறவன் மனுஷன் உடுத்துறவன் மனுஷன் சிரிக்கிறவன் மனுஷன் உலகத்துல எந்த படைக்கும் சிரிக்காது நம்ம வீட்டுல எளிய பேர் சிரிக்கிட்டு இருக்கா நம்ம வீட்டுல ஆடு இருக்கு மாடு இருக்குது எதுவுமே சிரிக்காது சிரிக்கிற படைப்பு மனுஷன் மாத்திரம் தான் வேற எந்த படைப்புக்கும் அல்ல அந்த திறமை அந்த ஆற்றலை கொடுக்கவில்லை கண்ணியமானவர்களே அல்லாத சுகானுவத்தால இந்த மனிதனை இவ்வளவு சிறப்பாக படைத்தாலும் கற்றுக்கொள்ள வேண்டிய இக்கட்டா நிலைமையில் அல்லா மனிதனை படைத்திருக்கிறான் எதையுமே படிச்சுக்கிறோம் எல்லா விஷயத்தையும் படிக்கிறோம் ஆனா எந்த படைப்பும் படிக்க தேவையில்லை மீன் குஞ்சு அது தானா நீந்துதே நீச்சல் என்பது லேசா நாற்பது ஐம்பது வயசாகி கடல்ல போட நீந்த தெரியாதே சொல்லையது அது நீச்சல் என்பது சாதாரணமான ஒரு கலை அது பெரிய ஒரு விஷயம் அது ஆனால் மீன் குஞ்சு நீந்துகிறது யார் படிச்சு கொடுத்தா பறவைகள் பறக்குது யார் படிச்சு கொடுத்தா சாதாரணமா நீங்க பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வயர் சாதாரண வயர் அந்த வயர்ல அணில் எவ்வளவு சீக்கிரமா வேகமா நடந்து போகுது ஒரு மனிதனா இருந்தா ஒரு ஒரு கயிறுக்கு மேல நடக்கணும் எத்தனை வருஷம் பயிற்சி எடுக்கணும் அதுக்கு ரெண்டு கம்பு வேற வேணும் அதை கம்பை பார்த்தா நடப்பார் அந்த கம்பு தான் பேலன்ஸ் அந்த கம்பு இல்லைன்னா நடக்க முடியாது என்ன அணிலிட கையில கம்பா இருக்குது பள்ளி தலைக்கில பறக்குது நடக்குது நீ பாத்தீங்கன்னா செவத்துல பள்ளி பள்ளி இருக்கு இல்லையா தலைக்கில நடக்குது செவத்துல ஏறுது மனுஷனுக்கு ஏழு மணி ஏறதுக்கு தலைக்கில நடக்க முடியுமா செவத்துக்கு மேல கண்ணியமானவர்களே ஒரு மனிதன் இருக்கிறானே அவன் படித்து கொடுக்கப்பட வேண்டிய இக்கட்டான் நிலைமையில் படைக்கப்பட்டிருக்கிறான் அதனால் இவனுக்கு ஒரு படிக்க ஒரு புத்தகம் தேவை அல்ல என்ன செஞ்சான் இவனை அனாதையாக விடாமல் படித்துக் கொள்வதற்காக அல்லாஹ் குர்ஆனை கொடுத்தா இதுதான் நம்முடைய வழிகாட்டி நம்மளோட வழிகாட்டியது குர்ஆன் வேற எதை பாக்குறாங்க மனிதனுடைய வாழ்க்கைக்கு எவையெல்லாம் தேவையோ அவையெல்லாம் இருக்கு நம்ம படிக்கல நம்ம பார்க்கல அதனால இல்லைன்னு அர்த்தம் இல்லை நம்ம பார்க்கலன்னு அர்த்தம் எந்த அளவு இருக்கு தெரியுமா வீட்டுக்குள்ள போறீங்கன்னா தலைவாசல் வழியா போங்க இது கூட குமாரெல்லாம் சொல்லி தந்திருக்கான் குஜினியால போயிடாங்க முஸ்லிம் முஸ்லிம் தெரியுமா பின்பக்கத்தால போயிடாங்க முன்பக்கத்தால அனுமதி கேளுங்க மூணு தடவை சலாம் சொல்லுங்க பதில் இல்லையா திரும்பி போயிருங்க குரான் சொல்லுது நடை எப்படி இருக்கணும் உடை எப்படி இருக்கணும் புது சீனத்துக்கும் இந்த பள்ளி மஸ்ஜித் வாரீங்களா அழகா இருக்கிறதுலயே நல்லதை உடுத்துக்கிட்டு வாங்க கல்யாண வீட்டுக்கு இல்ல அமைச்சரை பார்க்க இல்ல ஜனாதிபதியை பார்க்க இல்ல இப்ப ஜனாதிபதியை பார்க்க போனா இருக்கிறதுலயே நல்ல உடுப்பு ஏதாவது ஒரு அமைச்சரை பார்க்க போனா இருக்கிறதுலயே நல்ல உடுப்பு ஏதாவது ஒரு திருமணத்துக்கு போனா நல்ல உடுப்பு ஆனா பள்ளிக்கு வந்தா சுபகான் எல்லாம் அல்லா சொல்றான் மஸ்ஜிதுக்கு போறீங்கன்னா இருக்கிறதுல நல்லது உடுத்துட்டு போங்க கண்ணியமானவர்களே முழு விஷயமும் அல்லா குரான்ல சொல்லி தருகிறான் ஆக அல்லா இந்த குருவானை நமக்கு தந்தது நமக்கு வழிகாட்டி குருவான் வேறு நாம் வேறு இல்லை என் உடம்பு வேறு என் உயிர் வேறா யாருக்காவது உயிரையும் உடம்பையும் பிரிக்க முடியுமா அவன் பிரிச்ச உலகத்தில் அவன் மனுஷனா மையத்தாயுவான் அதே போன்று சகோதரர்களே குருவானையும் இந்த உம்மத்தையும் பிரிக்க முடியாது குர்வான்னா நம்ம தான் குருவான் யாராவது வந்து உங்கள்கிட்ட கேட்டா என்ன செய்யணும் குருவான் இங்க காட்டணும் யார காட்டணும் அங்க தமிழ் தர்ஜுமாவோ உருது தர்ஜுமாவோ சிங்கள தர்ஜுமாவோ இல்ல மனுஷனை காட்டணும் அபல் காபி அபல் காபி கேட்டாங்க முஸ்லிக்கீங்கள் யகுதிகள் எங்க உங்களோட குருவான் உங்களோட குருவான் எங்க யாரு கேட்டா முஸ்லிக்கீங்கள் யகுதிகள் நரியன் நாயகம் சொல்லலாம் சொன்னாங்க கொஞ்சம் இருங்க குர்வான் வரும் கேட்டவங்களுக்கு ஆச்சரியமா போச்சு குருவான் வரும்னா குருவானு கால் மறுத்துட்டான் குருவான் நடக்குமா என்னடா இது நம்ம என்னமோ கேட்ட இவர் என்னமோ பதில் சொல்றாரு சரி பொறுத்து பாப்போம் என்னதான் நடக்குது சொல்ல கொஞ்ச நேரம் இல்லை அப்துல்லா இவனு மசூத் ரவி அம்மா வந்தார் சுபகானல்லாம் எவ்வளவு சாதாரணமான சஹாபி எவ்வளவு பலகீனமான சஹாபி கிதாபுகள்ல வருது அப்துல்லாஹிபின் மசூத் ரதியல்லாவுடைய உயரம் எவ்வளவு தெரியுமா உயரம் நாம உட்கார்ந்தா நம்முடைய தலை எந்த ஒசரத்தில் இருக்குமோ அப்துல்லாஹிபின் மசூத் ரதியல்லாம் நின்றா அவங்களோட தலை நம்ம தலையோட சமமா இருக்கும் ஒரு மூணு அடி இருக்குமா ஒரு மூணு அடி இருக்குமா அவ்வளவுதான் அப்துல்லாஹிபின் மசூத் ரதியல்லாவுடைய உயரம் உபகாரம் அவங்க வராங்க கால் இருக்கு ரொம்ப ஒரு உதாரணம் காட்ட முடியும் அவ்வளவு மெல்லிசான கால் குச்சி கால் சொல்றாரு குச்சி கால் உடம்பே மூணு அடினா கால் எப்படி இருக்கும் ஒரு தடவை ஒரு பேரித்த பல மரத்துக்கு மேல ஏறிட்டாங்க குறை பார்க்க அந்த நேரம் பார்த்து அடிக்குது மரம் ஆடும் பொழுது இவர்களும் சேர்ந்து ஆடுறாங்க அப்துல்லா இவன் முத்தோதரது எல்லாரும் கால் தெரியுது சின்ன கால் சகாபிகள் சிரிச்சாங்க பாருங்கள பறவைய போல பறக்கிற யாரு அப்துல்லாஹி போனாங்க என்ன இவனு முஸ்லூதுடைய காலை பார்த்தா சிரிக்கிறீங்க ஆமாம் நாயகமே பாருங்களேன் எவ்வளவு சின்ன கால் எவ்வளவு ஒல்லியான கால் எவ்வளவு குச்சி கால் அதை பார்த்து நாங்க சிரிக்கிறோம் நபிகள் நாயகம் சொல்லல்லா அலையத்திலும் சொன்னாங்க நாளை கியாமத்தினால அல்லாஹ் நீதான் இந்த தராசை எடுத்து ஒரு பக்கம் உகது மலையை போட்டு அடுத்த பக்கம் இபுல் சோதுடைய இந்த இரண்டு காரை போட்டால் உகது மழையை விட இபுல் மசூதுடைய கால் கனமாக இருக்கும் ஒரு பதில் யுத்தம் செய்யல ஆனா பதிலுடைய சிறப்பு அடையணுமே பதிலுடைய சிறப்பு அடையணும் பதில் சகாபியோட சிறப்பு தெரியுமா முன்னால பின்னால எல்லா பாவத்தையும் எல்லாம் மன்னிச்சுட்டான் பதில் சஹாபிகள் செஞ்ச பாவம் செய்ய போற பாவம் அப்படிப்பட்ட சிறப்பு தான் பதில் சஹாபிகள் ஒரு பலகீனமான சஹாபி யார சொல்லல்லா சல்லல்லா அலி செல்லம் எனக்கு இந்த பதிலுடைய சிறப்பு கிடைக்கணுமே ஏதாவது ஒரு சொல்லுகிறேன் நான் யுத்தம் செய்யலையே சொன்னாங்க ரசூலுல்லாய் சொல்லல்லா அலி வாலி வசல்லம் உங்களுக்கு பதிலுடைய சிறப்பு வேணுமா நீங்க போங்க நீங்க போங்க யாராவது வெட்டுப்பட்டு குட்டுயிராக உயிர் போகாம குட்டுயிராக யாராவது இருந்தா அவனை வெட்டின பதில் சகாபியில் அந்த உங்களுக்கு கிடைக்கும் ஆனா செத்தவனை வெட்டி வந்துடாங்க யாராவது செத்து இருந்தா அவனை வெட்டிட்டு வந்துடாங்க ஆனா ஏற்கனவே செத்துட்டானே தாவரத்துக்கு இருந்தான் சந்தோஷமா போறான் ஏன் யாராவது தாவரத்துல இருக்கிறவங்க கொண்டு வந்துருவாங்க பதில் சகாபியில் அந்த சரியா கிடைக்குது போய் பார்த்தா ஆ ஆகுன சத்தம் கேட்குது சரியான சந்தோஷம் ஆனா முகம் குப்புறது யார் இந்த முகம்னு தெரியல கிட்டப்போ பயமா இருக்குது நடிக்கிறானோ தெரியாது சூரந்த ஒரு குச்சால் அப்படி ஆட்சி பார்த்தா தலை ரொம்ப வேகமா ஆடுது விலகிட்டாங்க ஓஹோ கடைசி கட்டத்துல இருக்கான் போல அங்க போய் குடிய புடிச்சு திருப்பி பார்த்தா அபூஜகல் அபூஜகல் சகோதரர்களே அபூஜகளுடைய கழுத்தை இறுதியாக ஏற்கனவே ரெண்டு திருவாதிபர்கள் வெட்டினாங்க ஆனால் வெட்டி முடித்தவர் அப்துல்லாஹிபன் என்னால பெரியாளர் சோதரே இவ்வளவு குள்ளமான ஒரு ஜமாத் போகுது உமரது எல்லாரும் இருக்காத இருக்குது கேட்டா எங்க போறீங்க ஹஜ்ஜிக்கு போறோம் போறீங்களா உமரது எல்லாம் கேட்ட கேள்வி தெரியுமா அபீக்கும் ஆலிமுன் ஒரு ஆலிம் இருக்கிறாரா ஹஜ்ஜிக்கு போகல அதை முதலாவது கேளுங்க ஹஜ்ஜிக்கு போகல ஆலிம் இருக்கிறாரா அவர் எப்படிப்பட்ட ஆளுநர் அவர் வழிகாட்டுவதற்கு தகுதியா என்பதை கேளுங்க இது நான் கேட்ட கேள்வி அல்ல உமர்பின் உதயம் கேட்கிறாங்க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 ஆயிரத்து பயம் வரக்கூடிய ஆயிரத்து பயம் வரக்கூடிய ஆயத்தது அங்கது பதில் வருது அமல் மிஸ்கால் அகர்வத்தின் கையரா அமல் மிஸ்கால் அகர்வத்தின் சர்வையரா நான் பதில் சரியா தான் வருது இன்னொன்னு கேட்டாங்க ஐயோ ஆயத்தின் அல்பா எந்த ஆயத்தை ஓடினா அல்லாமையில மேல இறக்கம் வரும் அல்லாமையில மேல பாசம் வரும் எந்த ஆயத்தை ஓடினா உடனே அங்கிருந்து பதில் சொல்லு عبادي الذين அல்லதீன على انفسهم لا லா من رحمه الله பாவம் செய்தவனே பாவம் செய்தவனே தொழாதவனே வட்டி எடுத்தவனே விபச்சாரம் செய்தவனே சாராயம் குடித்தவனே உன்னை மன்னிக்க மாட்டேன் யார் சொன்னா நான் கேட்கல அல்லாஹ் கேக்குறான் யார் சொன்னா உன்னை நான் மன்னிக்கிறேன் யார் இருக்கா الله நான் மன்னிக்காம யார் இருக்கா மன்னிக்கே சுபஹானல்லாஹ் வந்த உடனே நபிகள் நாயகம் சொல்லலா சொன்னாங்க நீங்க குருவான கேட்டீங்களே இவர் தான் நீங்க குருவான் குருவான பாக்கணுமா அப்துல்லா முஸ்ரோத பாருங்க எங்கல யாராவது இப்ப அப்படி இருக்காங்களா தவறு நமக்கு தெரியாம இருப்பாங்க ஆனா தெரிஞ்சு யார் இருக்கிறா அதையா சொல்லுது குருவான் நமக்கு தரப்பட்டது வழிகாட்டுவதற்காக அதுல முதல் கட்டம் ஓடுவது குருவான ஓடுங்க பிறகு ஆராய்ச்சி பண்றது பிறகு படிக்கிறது பிறகு வந்து கலா தோதுறது பிறகு கலைகள் இருக்குது முதலாவது குருவான ஓதோனும் குருவான ஓதுங்க இது ஒரு பெரிய நியமத்து தான் மேலான பெரியாரிய சகோதரர்களே பிறகு அல்ல இந்த மனிதர்களை சும்மா விடாம இந்த மனிதர்களுக்கு இந்த குருவானை விளங்கப்படுத்த அதை சொல்லித்தர ஒரு ஆசிரியர் ஒரு மல்லி ஒரு உத்தார் தமிழ் ஒரு பேர் சொல்லலாம் ஒரு டீச்சர் சொல்லலாம் ஒரு ஆசா மனிதர்களுக்கு ஒரு ஆசான் தேவை அதனால் அல்ல எங்களுக்கு தந்த ஆசான் ஒத்தாது யாரு நமது உயிருக்கு உயிரான உயிரிலும் மேலான கண்மணி முகம்மது முஸ்தபா சல்லாஹு அலைந்து வாழ்ந்து வசல்லம் அவர்களை அல்லாஹ் நமக்கு அந்த குரானை விளங்க வைப்பதற்காக தந்த ஆசை அவர்கள் சிறந்த மாதத்திலே நாம் இருக்கிறோம் அதுதான் சோதர்களே உலகத்திலே யாரை அடைவதற்கும் பல வழிகள் இருக்கிறது உலகத்தில யாரையும் அடைவதற்கு எதையும் செய்வதற்கு பல வழிகள் இருக்கிறது ஆனால் நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க அல்லாஹுவை அடைவதற்கு அல்லாஹுவை அடைவதற்கு அல்லாஹுவை அடைவதற்கு முகம்மது முஸ்தபா சல்லல்லாஹு அலை வாலி வசல்லம் அவர்கள் மூலமாக போய் அடையாமல் வேறு எந்த வழியாலும் அல்லாவை அடைய முடியாது அல்லாஹாவை அடைவதற்கு ஒரே ஒரு வழி நரியல் நாயகம் அழைவு அலைவு வாழ்வர் அவர்களை ஈமான் கொள்வது அவர்களை பின்பற்றுவது அவர்களுடைய வாழ்க்கையை வாழ்வது வாழ்க்கையை பற்றி பாருங்க சோதர்கள் எந்த அமைப்புல எந்த அடிப்படையில பார்த்தாலும் அதற்கு சூழ்நிலா சல்லல்லா வாழை வாழ்க்கையில முன்மாறு ஒரு ஒரு கணவனா இருந்தா மனைவியோடு எப்படி இருக்கோ நபியுடைய வாழ்க்கையில பாருங்க ஒரு வாப்பாவா பிள்ளைகளோட எப்படி இருக்கணும் ஒரு மகனா இருந்தா உமா வாப்பாவோட எப்படி இருக்கணும் ஒரு அப்பாவா இருந்தா பேரம் பேத்தியோட எப்படி இருக்கணும் எந்த திரை துறையில அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டிட்டு போயிருக்கிறாங்க மைமூனா ரவி அல்லா வீட்டுல இருந்தாங்க வெளி தேவை வந்துருச்சு ஒரு பீஷா மழம் ஜலம் வந்துருச்சு இல்ல நான் போனேன் எவ்வளவு சொன்னாங்க ஆனா அவங்க நபிகள் சொல்லதா சொன்னாங்க நான் அல்லாவுடைய நபி நான் போய் நான் சொல்லுவேனா நான் இந்த போனேன் இப்போ அண்ணா அவங்களுக்கு விலங்கு செய்த எவ்வளவு பெரிய யார சந்தேகப்பட்டேன் யார வெளியே போட்டு கடவுளா பண்ணிருக்கிறேன் கண்ணியமானவர்களே இத சொன்ன உடனே பயந்து பயந்து கதவை தொடக்கிறாங்க ஏன் என்ன ஆகுமோ தெரியாது தலா சொல்லிடுவாங்களா ஏசுவாங்களா திட்டுவாங்களா அடிப்பாங்களா எவ்வளவு பெரிய தவறு ஈஷா போல ஒருவரை ஆயிஷாவுடைய வீட்டுக்கு போயிட்டு சந்தேகப்பட்டனே எனக்கு சந்தேகத்துக்கு கவலைப்பட்டு பயந்து பயந்து கதவை தொடக்கிறாங்க என்ன ஆச்சரியம் தவறு நபிகள் நாயகம் செல்லல்லா அலைவாலிவ செல்லம் எப்படியோ வந்தாங்க வந்து கட்டி அணைச்சு முத்தமிட்டு சொன்னாங்க மைமூனா நீ ஆயிஷா வீட்டுக்கு போன நினைச்சீங்களா இல்ல நான் ஈஷா கழிக்கத்தான் போனேன் நீ நினைச்சது தவறு என்று சுபகானல்லாம் இல்லற வாழ்க்கையை பாத்தீங்களா சோதரு நம்மள பொஞ்சாரி நம்மள சந்தேகப்பட்டு சும்மா தனி வெளியே போட்டு இவர் கதவை தட்டி நான் யாரு தெரியுமா நான் எழுதுமா சொல்லுவான் உன்னை விட எனக்கு நீ யாருன்னு தெரியும் நீ வெளியே இருக்கு கண்ணியமானவர்களே அதற்கு சூழ்நிலாவுடைய வாழ்க்கையில இல்லற வாழ்க்கையை பாருங்க எப்படிப்பட்ட ஒரு இல்லற வாழ்க்கை அதே மாதிரிதான் நடந்து அதே மாதிரி நடந்து கொண்ட முறைகள் வாழ்க்கையில வந்த சோதனைகள் நபியுடைய வாழ்க்கையில வந்த கஷ்டங்கள் வாழ்க்கையில சோதனையா நம்மட வாழ்க்கையில சோதனையா அதற்கு சூழ்நிலை வாழ்க்கையை பார்ப்போம் சோதர்களே பிறக்கிற நேரமே வாப்பா இல்லை நவியல் நாயகம் சொல்லாதன் தந்தையுடைய முகத்தை பார்த்ததில்லை அப்துல்லா அவங்களோட முகத்தை பார்த்ததில்லை வாப்பான்னா யாரு அவட அன்பு எப்படி இருக்கும் அவட அரவணைப்பு எப்படி இருக்கும் அவட பாசம் எப்படி இருக்கும் அந்த பாசத்தை அதற்கு ரசூ சொல்லா அலை அனுபவிக்கவில்லை அனாதை சோதரர்கள் ஈருலக தலைவர் அனாதை உம்மாவோட ஆறு வயசு வரைக்கும் இருந்தாங்க அதுல நாலு வருஷம் ஹலிமா சாதியாவோட போயிடுச்சு ரெண்டு வருஷம் தாயோட இருக்கிறாங்க பாப்பா இல்லாத பிள்ளைக்கு தாய் எவ்வளவு முக்கியம் ரெண்டு வருஷம் தாயோட இருந்து உமா சொல்றாங்க மகனே நாங்க மதீனாவுக்கு போயிட்டு வருவோம் மதீனால சொந்தங்கள் இருக்கிறாங்க உனக்கு நான் அறிமுகப்படுத்தி தாரேன் என்று மதீனாவுக்கு போறாங்க மதீனால முகமது சல்லாஹூ அலேஹி வாலிஹி வசல்லம் அவர்கள் ஒரு மாதம் அங்க தங்குறாங்க ஒரு மாதம் அங்க தங்கி அதற்கு பிறகு வாராங்க ஆமினா ரவி அல்லாஹ் அண்ணா உம்மு ஐமன் என்று சொல்லக்கூடிய ஒரு அடிமை இந்த மூணு பேரும் திரும்பி வாராங்க ஏழு இரவுகள் மக்காவுக்கு போகணும் அஞ்சு இரவு தூரம் வந்துட்டாங்க இன்னும் ரெண்டு இரவு தான் இருக்குது ரெண்டு இரவு தூரம் தான் மக்காவுக்கு போகிறதுக்கு அபுவா என்ற இடம் அபுவா என்ற இடத்துல ஒரு காடு சின்ன ஒரு மலை அந்த மலைக்கு மேல ஏறி இருக்கிறாங்க மூணு பேரும் ஆமீனா ரவி அல்லாஹு அண்ணா அவர்களுக்கு நோய் வரும் மடியில படுத்திருக்கிறாங்க நபியுடைய மடியில படுத்துக்கொண்டு நபியுடைய முகத்தை பார்த்து அழுகிறாங்க ரசூ சல்லா அலிஸ்லத்துக்கு தெரியாது என்ன நடக்க போகுது என்ன விஷயம் தெரியாது ஆனா உண்மாக்கு விளங்கிருச்சு கடைசி வருத்தம் சக்கராத்துடைய வருத்தம் நிறைய நாயகன் சொல்லலாம் இதுவரைக்கும் ஒரு சக்கராத்தை பார்த்தது இல்லை அதற்கு சூழ்நிலை இதுவரைக்கும் ஒரு ஒரு மையத்தை பார்த்தது இல்லை நபியுடைய மடியில படுத்து நபியுடைய முகத்தை தடாவி தடாவி முகம்மதே சொல்லல்லா வரைவாளி இந்த உலகத்துல வந்த ஒவ்வொரு உயிரும் அது மரணித்தே தான் ஆக வேண்டும் ஒவ்வொரு இன்பமும் அது முறிஞ்சேதான் ஆக வேண்டும் ஒவ்வொரு வாலிபமும் அது அழிந்துதான் போகும் இந்த சில வார்த்தைகளை சொல்லி சொல்லி சொல்லி நபியுடைய மடியில நபியுடைய கண்ணங்களை தடாவி கொண்டே வப்பாத்தாயினாங்க இன்னால் இல்லாது காட்டுல அல்லாக்கு தெரியாமலா மூத்தாயினாங்க யாரு மூத்தாக்கினா அந்த காட்டுல யாரு குடுப்பாட்டுவா யாரு கவன் செய்வா யாரு கபல் தோண்டுவா அபுவா என்ற இடத்துக்கு நீங்க இன்னைக்கு போனாலும் ஒரு பயங்கரமான நிலைமை அந்த வீடுகள் இல்லை இப்பயே அப்படி இருக்கின்றா ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த இடம் எப்படி இருந்திருக்கும் சோதனை முதலாவது பார்த்த மையம் தன்னுடைய தாயுடைய சுபகானல்லாம் சோதனை இல்லாவுடைய வாழ்க்கையை கொஞ்சம் பிறந்தி பாருங்க எங்களோட வாழ்க்கையில ஏதாவது சோதனை வந்தா யாழ்லா நான் என்ன பாவம் செய்வேன் ஏன பிள்ளைக்கு இவ்வளவு நோய் யாழ்லா நான் என்ன பாவம் செஞ்சேன் ஏன வியாபாரம் சரிவதில்லை நான் என்ன பாவம் செய்வேன் ஏன் கொஞ்சாரியால பிரச்சனை நம்ம சொல்றோமா இல்லையா அரியல் நாயகம் சொல்லாது என்ன பாவம் செஞ்சாங்க இதனால பெரியாலே சோதர்களே அல்லாஹு அக்பர் உம்மு ஐமன் சொல்லக்கூடிய ஒரு அடிமை நபிகள் நாயகம் சொல்லல்லா செல்லம் இருக்கிற சில ஆடு மேய்க்க கூடியவர்களை அழைத்து இறுதி கிரியைகள் நல்லாக நடந்தது சமுத தோழி நகரத்தும் அபுவாயின் இடத்திலே செஞ்சாங்க மேலான பெரியார்களே கொஞ்சம் தூரம் வாராங்க உம்மு ஐமண்ட கைய குடிச்சு கொண்டு கொஞ்சம் தூரம் வாராங்க கொஞ்சம் தூரம் வாராங்க வந்து நரிசல்லா செல்லம் உம்மு ஐமண்ட கைய உதறாங்க உதறிடுத்து திரும்ப ஓடுறாங்க திரும்ப ஓடுறாங்க உம்மு ஐமனும் பின்னால போறாங்க என்ன நடக்குதுன்னு பாத்து அங்க போய் பார்த்தா முகம்மது சல்லாஹு அலஹி வாலிவ செல்லம் ஆறு வயசு சகோதரர்களே கபுருக்கு மேல அப்படியே படுத்து அழுகுறாங்க கபுருக்கு மேல படுத்து அழுகுறாங்க உமா உமா உங்களுக்கு நல்லா தெரியும் எனக்கு வாப்பா இல்ல எனக்கு உங்களை விட்டா யாரு இருக்கிறா எங்க போனீங்க உங்களை விட்டா எனக்கு யாருமா இருக்கிறா அல்லா யார் அழுகுறா தோழர்களே முகமது நபி யாரு இன்னைக்கு நாங்க ரசூலுல்லாஹுவ விலங்கல்ல தோழர்களே நாங்க ரசூலுல்லாவை எப்படி விளங்கணுமோ அப்படி விலங்கல்ல நாங்க எப்படி விளங்கி இருக்கிறோமோ அப்படி ரசூலுல்லா இல்ல ரசூலுல்லாவை நாங்க விளங்குற மாதிரி விளங்கல்ல ஒரு அல்ல மட்டும் நான் ஆழி படைக்கக்கூடியவன் மற்றதெல்லாம் மகளுக்கான படைக்கப்பட்டவைகள் அது சின்ன சிறு எறும்பாக இருக்கலாம் பெண்ணும் சிறு சிகுரிகளாக இருக்கலாம் படைக்கப்பட்டவைகள் யாரும் தானா உண்டாகல அல்லா எல்லாம் மற்றவைகள் படைக்கப்பட்டவைகள் அப்படி என்றால் அல்லா படைத்த முதலாவது மகுலூப் எது அப்படி கேள்வி வரும் இல்லையா அல்லா எதை முதலாவது படைத்தான் அல்லாதானே சாதி அவன் படைக்கக்கூடியவன் அப்ப அல்லா படைத்த முதல் படைப்பு எது சகோதரர்களே அல்லா படைத்த முதல் படைப்பு அரிசு குருசு களம் இல்லை சொர்க்கம் நரணம் இல்லை ஆதமலை தளம் இல்லை அல்லா இந்த உலகத்துல படைத்த முதல் மகளூர் நமது உயிருக்கு மேலான கண்மணி முகமது முஸ்தபா சல்லா அல்லாஹ் எனக்கு 10 பேர் அல்லாஹ் அக்பர் எங்களுக்கு உங்களுக்கு பேர் வச்சது உம்மா வாப்பா அல்லது ஒரு ஹாஜரத் அல்லது ஒரு முக்கியமான ஒரு மகான் வச்சிருப்பாங்க ஆனா முகமது சல்லல்லா பேர் வச்சது யார் தெரியுமா அல்லாஹ் அல்லா பேர் வச்சா தோழி அல்லா பேர் வச்சா முகம்மது அஹ்மத் மாஹி ஹாஷிப் ஹாசிம் சாஃபிஹ் ஆகிப் அபல் காசிம் பாஹா யாசீன் யாருக்கு பேரு அல்லா வச்ச பேர் அல்லா வச்ச பேர் அல்லா வச்ச பேர் பத்து அதுல கடைசி பேர் என்ன யாசீன் இது ஒரு ஹதீஸ் இன்னொரு ஹதீஸ்ல நபிகள் நாயகம் சொல்லல்லா அலையம் சொன்னாங்க அல்லா இந்த வானம் பூமி படைப்பதற்கு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னால் யாசீன் ஓடிதான் வானம் பூமி படைப்பதற்கு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னால் அல்லா சூரத்துள் யாசீன் ஓதினா சரி இந்த வானபூமி இப்ப படைக்கப்பட்டது என்றால் விஞ்ஞானிகள் சொல்றாங்க வானம் பூமி படைக்கப்பட்டு இருபத்தி ஐயாயிரம் கோடி வருஷமா என்று விஞ்ஞானிகள் சொல்றாங்க அப்படி வைத்தாலும் இருபத்தி ஐயாயிரம் கோடி வருஷத்துக்கும் அதற்கும் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னால் அல்லா யாசீன் ஓதுரா யாசீன் ஓதுரா யாசீன் ஓதுரா யாசீன் யார்த பேரு யார்த பேரு அல்லா எப்படி யாசீன் ஓதுரா பாருங்க யாசீன் யார்த பேரு சரியல் நாயகன் சொல்லலாம் யாசீன் ஒரு குரான் ஹக்கீம் ஒரு குரான் ஹக்கீம் இன்னக்க லமினல் முர்சலீன் இன்னக்க இன்னக்க அல்லாஹ் சொல்கிறான் இன்னக்க அரபி படித்தவர்களுக்கு தெரியும் முன்னால் ஒருவர் இல்லை என்றால் இன்ன கேண்டு ஓதையலாம் ஒருவர் முன்னுக்கு இருந்தா இன்ன கேண்டு ஓதலாம் முன்னுக்கு இல்லையா இன்னும் ஊட்டு ஓதணும் அல்ல எப்படி ஓதுறா இன்னக்கு இன்னக்கு முகம்மது நீங்க என்ற ரசூல் ஓதுறா அல்லாஹ் வானம்பூமி படைப்பதற்கு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னால் அல்லா அல்லாஹ் படைத்து முன்னால் வைத்து ஓதுகிறார் இன்னைக்கு நிச்சயமாக நீங்க நீ செய்யுங்க முதல் படைப்பு பெரியார்களே அலை இஸ்லாம் ஆறுநூறு உடம்பு சின்ன போர்தான் இருக்கிற அறுபது சுற்றும் கிராமங்களை தூக்கி தலகுப்பர் அடிச்ச ஆளுதான் சிதிரில் இருக்கலாம் ஆக பிரமாண்டமான படைப்பு ஆக சக்தியான படைப்பு யாரு ஜிபிரில் அழகித்தலாம் அதுதானே உண்மை சரி அந்த ஜிபிரில் அழகித்தலாம் சிதரத்தில் முன்தகாவுக்கு போன உடனே என்ன சொன்னாங்க தெரியுமா என்ன சொன்னாங்க தெரியுமா முகம்மதே சல்லாஹு இவ்வளவு தூரம் உங்களோட வந்துட்டேன் இதற்கு மேலே இதற்கு மேலே சிதறத்தில் முந்தகாவுக்கு மேலே ஒரு முடியுடைய அளவு நான் போனால் கருஞ்சி சாம்பலாயிருவேன் அதற்கு மேல அதற்கு மேல நமது உயிருக்கு மேலான கண்மணி ரசூருல்லா போகலையா சொல்லல்லா அப்ப யார் சக்தி உள்ள படைப்பு இப்ரீல் அலி இஸ்லாமா ரசூருல்லாவா ஜிப்ரீல் அலை இஸ்லாம் அவ்வளவு பிரமாண்டமான உடம்பு அவ்வளவு பெரிய இலக்கைகள் அவ்வளவு பெரிய சக்தி மலாய்க்கத்துடைய தலைவர் ஆனால் சிதறத்தில் முந்தாவுக்கு மேல போக முடியல நம்முடைய முத்தான முகமது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிதறத்தில் முந்தாவுக்கு மேல போறாங்க போய் அல்லாஹ்வை சந்திக்கறாங்க அஸ்ஸையாத்து அஸ்ஸலவாத்து அஸ்ஸய்யிபாத்து லில்லாஹ் லில்லாஹ் அல்லாஹுவ கண்டோடன நபிகள் நாயகன் சொல்லல்லா அலைகள் சொன்ன வார்த்தைகள் உடம்பால செய்யற நன்மை ஏண்ட நாட்கால செய்யற நன்மை ஏண்ட பணத்தால செய்யற நன்மை உனக்குதான் உனக்குதான் என்று சொன்ன உடனே அல்லா அஸ்லாம் அலைக்க ஐயோ அந்நபி சொன்னாங்க இந்த சம்பாஷணையை பார்த்து ஆசைப்பட்ட அல்லாஹ் ஒவ்வொரு தொழுகையிலும் மறந்தாக்கி இருக்கிறானா இல்லையா அத்தையாது நீங்க ஓதப்பல விளங்கிக் கொள்ளுங்க இது அல்லாவும் ரசூலும் பேசின பேச்சு அல்லா அப்படிதான் சில விஷயத்த பார்க்க ஆசைப்பட்டான்னா அதை செய்ய வச்சிருவான் அதை பார்க்க ஆசைப்பட்டான் ஷெய்தானு கல்லடிச்சது இப்ராஹிம் அலித்ரா சியாமத்துறைக்கு கல்லா பார்க்க வச்சான் இப்ப இஸ்மால் அலித்ராத்துல கழுத்துல கத்திய வச்சது அதை பார்க்க வச்சா அல்லா சியாமத்துறைக்கும் அதே மாதிரி சபா மருவாக்கடையில ஆஜர் அழைப்புல ஓடியது அதை கிராமத்துறைக்கும் பார்க்க ஆசைப்பட்ட இப்படிதான் அதே மாதிரி அல்ல முத்தான முகமது செல்லம் எழுபதுனாயிரம் திரையிலிருந்து ஒரு திரையை கலக்கி மூசா அலி சலாத்துக்கு அல்லா தன்னை காட்டினார் தலகு தலக்குப்ப விழுந்தாங்களே தலை சுற்றி விழுந்தார்களே மூசா மூசா அலி அதை தாங்க முடியல எழுபதுனாயிரம் திரையில் ஒரு திரையை கலக்கி அல்லா காட்டிய பொழுது அல்லாவ நேரடியா போய் எழுபதினாயிரம் திரையை தாண்டி போய் சந்தித்தார்களே முத்தார முகமது சல்லா செல்லம் இவருடைய செயல் அல்ல பார்த்து ஆசைப்படுவானா இல்லையா உதாரணத்துக்கு வந்து சொல்றேன் இஸ்லாம் வாராங்க சொல்லிவிட்டேன் அதில் ரசூல்லா பின்னால சொல்லுறாங்க இமாம் யாரு இப்ரீல் மாமும் யாரு ரசூல்லா இருக்கிறார் ஏன்னா ரசூல்லாவுக்கு தொழுவ தெரியாது இப்பதான் தொழுவ கடமையா இருக்கு முன்னால ஜிபிரேஸ்லாம் பாருங்க ஒரு நிலை ஒரு ருக்கு ஒரு சபி அல்லாலிமன் ஹமிதா ஒரு சுஜூது தானே செய்யணும் ஏன் ரெண்டு சுஜூது வந்துச்சு ஒரு தொழு ரக்காத்துல ஒரு நில தானே ஒரு ருக்கு தானே ஒரு சபி அல்லாலிமன் ஹமிதா ஏன் ரெண்டு சுஜூது ஒரு சுஜூது இருக்கணும் எல்லாரும் பெரியார்களே ஜிப்ரீல் அலி இஸ்லாம் தொழுவிக்கிறாங்க நபிகள் நாயகம் சொல்லாத பின்னால தொழுகிறாங்க ஜிப்ரீல் இஸ்லாம் சபி அல்லாலிமன் ஹமிதா நபி செஞ்சாங்க சுஜூதுக்கு போயிட்டாங்க இப்ராம் சுஜூதில் இருக்கிறாங்க பின்னால இருக்கிறாங்க நேரம் ஆயிடுச்சு ரசூ சொல்லாத செஞ்சாங்க அப்படியே தலையை தூக்கி பார்த்தாங்க ஏழாவது வாரத்துக்கு போயிட்டாரா அல்லது இமாம் முன்னுக்கு நிக்கிறாரா பார்த்தா முன்னால இமாம் நிக்கிறாரு உட்கார் ருக்கூல இருக்க சுஜூதில் இருக்கிறாரு மேல வந்த ரசூலுல்லா திருப்பி போயிட்டாங்க இமாம் தான் முன்னால நிக்கிறாரு சகோதரர்களே இந்த ரசூசல் அல்லா அலிசலம் அவங்க தலைய தூக்கி இமாமை கண்ட பொழுது திரும்பி போனாங்களே இந்த காட்சியை கிராமத்துறைக்கும் பார்க்க ஆசைப்பட்ட அல்லா ஒவ்வொரு ரகாத்திலையும் இரண்டு சுஜூரை பாவாக்கினாங்களா இறக்கொண்டு பாத்தீங்களா அவங்களோட ஒட்டகத்துல பேரை பாதுகாத்திருக்கிறான் அவங்களுடைய மனைவி மாட பேரை பாதுகாத்திருக்கிறான் அவங்களோட கழுகட பேரை பாதுகாத்திருக்கிறான் வாட்கள பேரை பாதுகாத்து ஒரு லட்சம் வாக்கு சீர்களை கொண்டு அல்லா நபியுடைய ஒவ்வொரு சொல் செயல் அங்கே நபியுடைய சந்தரிய பாதுகாத்திருக்கிறான் அல்லா சுபஹான் அல்லா எங்கட வாப்பட பேர் தெரியும் வாப்பட வாப்பட பேர் கொஞ்சம் பேருக்கு தெரியும் அவங்களோட வாப்பட பேர் யாருக்கு தெரியும் சந்ததி ஆதம் வரைக்கும் எந்த நபீர எந்த சகாவிர அல்லா பாதுகாக்கல்ல அல்லா பாதுகாத்து வைத்திருக்கிறது ரசூலுல்லாஹி சந்ததியை மாத்திரம் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நமக்கு அஞ்சு தலைமுறையே தெரியாது எங்கட தலைமுறை ஆனா ரசூலுல்லாஹ்வுடைய சுபஹானல்லாஹ் முஹம்மத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின் அப்துல்லாஹ் பின் அப்துல் முத்தலிப் بن عبد المناف بن قصي بن كلاب بن مرة بن كعب بن لؤي بن غالب بن فهد بن مالك بن نضر بن كنانة بن خزيمة بن مدركة بن إلياس بن مضر بن نزار بن معد بن أدنان بن أز بن حميطة بن سلامان بن أوس بن بوس بن قنغال بن أبي بن عظام بن ناشد بن عزة بن بلدان بن يدلة بن طابق بن جاحي بن ناحش بن ماغي بن عيض بن عبقر بن عبيد بن دعاء بن حمدان بن سنبر بن يسري بن يحزن بن يلحن بن عرعوى بن عيض بن ديشان بن ايسر بن افناد بن ايهام بن مقصر بن ناحد بن زارح بن تميم بن مزيد بن اوضى بن ارام بن قيدار بن اسماعيل عليه السلام بن ابراهيم عليه الصلاه والسلام بن عازر بن ناهور بن صارع بن صالح بن عامر بن شالق بن ارفخشد بن صام بن نوح عليه الصلاه والسلام بن لامر بن مطوشله بن اخنوخ بن يرد بن مهلعي بن قينان بن آنوشا بن شيد عليه السلام بن آدم عليه الصلاة والسلام الله எண்பத்தோரு தலைமுறை அல்லாஹ் சொல்கிறான் لقد جاءكم رسول من انفسكم சொன்னாங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் انا انفسكم نصبا وسهرا وحسبا ليس في آبائي من لدن آدم تفاهم كلنا نكاهون சொன்னாங்க ஏதா வாப்பா அப்துல்லால இருந்து ஆதம் வரைக்கும் அத்துணை பேரும் திருமணத்தில் பிறந்தவர்கள் ஒருவர் கூட ஹராத்துல கொடுக்கலன்னா ஒருவர் கூட தினால பிறந்தவங்க அந்தந்த காலத்து பிரகாரம் சுபகானல்லா உம்மா வாப்பா பார்த்து திருமணம் முடிச்சு வச்சு பிறந்தவங்க தான் ஏல வாப்பா அப்துல்லா இருந்த ஆதம் வரைக்கும் யார மறந்தோ தோது யாருடைய வாழ்க்கையை விட்டோம் யாரை விட்டு தூரமாகிறோம் யாரை ரோல் மாடல் ஆக்கி இருக்கிறோம் யாரை ஆக்கி இருக்கிறோம் முகத்தை பாருங்க கண்ணாடியே ரசூலில்லாவுடைய முகம் மாறிய முகம் இருக்குதா அல்லா காது விருப்பமான முகம் முகம்மது முஸ்தபா எந்த குறையும் இல்லாமல் சொல்லு அந்த ரசூல் இல்லாத உண்மை எங்க மூத்து காட்டிலே ஆறு வயசுல தலையை வச்சு அழுகுறாங்க உமா உமா உங்களுக்கு நல்லா தெரியும் எனக்கு உங்களை விட்டா வேற யாரும் இல்லை யார்கிட்ட போவேன் தாத்த தங்கச்சி நானா தம்பி யாருமே தோல்லே உடனே போய் உமாய்மன் செய்ய பிடிச்சி தூக்கி தலைய தடாவி சொல்றாங்க மகனே உன் உமா திரும்பி வர ஒரு பிரயாணம் போகல ஒரு பெரும் பிரயாணம் போயிட்டாங்க மக்கா வரைக்கும் அழுகுறாங்க மக்கா வரைக்கும் அழுகுறாங்க மக்கால வந்து ஏழை முகம்மது அனாதை முகம்மது சொல்லல்லா அலிசலத்தை வச்சு யாரப்பா இவரை பாரம் எடுக்கிறது நதிய பாரம் எடுக்க கூட யாரும் இல்லை தோழர் பிறந்த நேரமும் தூக்கி கொண்டு போக யாரும் இல்லை பிறந்த ஆறு வருஷத்துல பாரம் எடுக்க யாரும் இல்லை அப்படியோ வளர்ந்தாங்க அறுபத்தி மூணு வயசுல ஹஜ்ஜி செய்வதற்காக வேண்டி வாராங்க வாழ்க்கையில் ஒரு ஹஜ்ஜி தான் செஞ்சாங்க அந்த ஹஜ்ஜிக்காக வேண்டி வாராங்க மக்காக்கு போக பல வழி இருக்குது ஆனா சொல்றாங்க எங்க உம்மோட கபர் இருக்கிற பக்கமா நீங்க போங்க என் உம்மாவன அதிகாரம் செய்யும் என் உம்மாவன அப்பா சொல்லும் ஐம்பத்தேழு வருஷம் உம்மா மௌத்தாகி தாய மரக்கல்ல பதிலுடைய வெற்றிகளுக்கு இருக்கு தலைவராக இருக்கு சந்த தபு மக்காவுடைய வெற்றி சிதறத்துள் மேல போய் அல்லாவுடைய உரையாடல் இவ்வளவு பெரிய சிறப்பு கிடைத்தும் தாய மறக்கல்ல தாய மறக்கல்ல அந்த வழியாக வந்தாங்க சொன்னாங்க எல்லா சகாபிகளுக்கும் இன்னைக்கு நீங்க போய் ஓய்வெடுங்க உமாவோடு இருக்கோம் அந்த சின்ன மலைக்கு மேல ஏறினாங்க உம்மோட கபருக்கு முன்னால கால கட்டி உட்கார்ந்தாங்க அழுகுறாங்க அழுகுறாங்க அழுகுறாங்க சொல்றாங்க உமா உமா நீங்க உயிரோடு இருந்தா இந்த முகம்மது சல்லாஹு அலையு ஆலிவ எப்படி அடைஞ்சிருப்பீங்க தெரியுமா நான் எப்படிப்பட்ட ஒரு பிள்ளையா இருந்திருப்பேன் தெரியுமா நான் இஷாவுடைய தொழுகைக்கு தக்குபீர் கட்டிய பிறகு நீங்க யா முகம்மது யா முகம்மது என்று நீங்க கூப்பிட்டா தொழுகைய விட்டுட்டு ஏ தொழுகை சொன்னாங்க உலகத்திலே களிமாக்கு அடுத்து ஆக சிறந்த தொழுகை தொழுகை அந்த தொழுகையில இருந்தாலும் உமா நீங்க கூப்பிட்டா தொழுகையை விட்டுட்டு ஓடி வந்துருவேன்பா அதற்கு தெரியும் சொல்லலாம் உமா திரும்பி வரமாட்டாங்க நபிக்கு தெரியும் திரும்ப நான் கூப்பிட மாட்டாங்க இடையே ஆனால் நபிகள் நாயகம் சொல்லலாம் அலைவாரி செல்லம் வரக்கூடிய மனித சமுதாயமே நீங்க குருவான ஓதிட்டு இருங்க விக்கிர் பண்ணிட்டு இருங்க தொழுதுகிட்டு இருங்க டிவி பாருங்க கம்ப்யூட்டர் பாருங்க பேஸ்புக் பாருங்க இன்டர்நெட் பாருங்க எதையும் பாருங்க உம்மா கூப்பிட்டா தொழுகையே விடணுமா இருந்தா உம்மா கூப்பிட்டா இஷா தொழுகையை விடணுமா இருந்தா தொழுகையில என்னத்த சொல்லறதுக்கு விடக்கூடாது நபிகள் நாயகம் இரவு முழுக்க அழுதாங்க அழுதாங்க அழுதாங்க தாயுடைய சிறப்பை இந்த உம்மத்துக்கு விளங்க வச்சாங்க அனாதையா வளர்ந்தாலும் தந்தைய மரக்கல்ல சூருல்லா தாய மரக்கல்ல ரசூருல்லா சொல்லல்லா அழிவு செல்லும் சொன்னாங்க உமரே நான் மௌத்தாயிட்டா நான் மௌத்தாயிட்டா ஓய்ஃப்னு ஒருத்தர் வருவாரு அவருக்கு இந்த போர்வையை கொடுக்க சொல்லுங்க கொடுங்க நீங்க அவருக்கு சொல்லுங்க உங்களுக்கு துவா செய்ய சொல்லுங்க ரஹமத்துல்லால யாருன்னே தெரியாது சஹாபி இல்ல உமர் ரவி எல்லாவனுக்கு காலங்கள் போனது அபூபக்கல மூத்தாயிட்டாங்க உமரதுல்லாவுடைய ஆட்சி காலம் வந்தாங்க ஆட்சிக்கு கேட்டாங்க யமன் வாசிகளே இல்லங்க மற்றவங்களா உட்காருங்க யமன் வாசிகள் நின்றாங்க சொன்னாங்க முராத் இந்த கோத்திரம் நீங்க மத்தவங்களா உட்காருங்க முராத் இந்த கோத்திரம் நின்றாங்க சொன்னாங்க அதுல கருண் எந்த கிளையை சேர்ந்தவன் இல்லைங்க மத்தவங்களா உட்காருங்க கருண் என்ற ஒரு கிளையை சேர்ந்த ஒருத்தர் இல்ல உங்களுக்கு ஒழுங்கு தெரியுமா ஆமா ஒழுத்து தெரியும் அவர் எங்க இருக்கிறார் அரப்பால ஒட்டகம் வச்சுட்டு இருக்கிறார் உமரதி எல்லாம் அல்லாஹு தாலான் வேகமா ஓடுறாங்க அங்கே கூப்பிட்டு வான்னு சொல்லல பாத்தீங்களா பாத்தீங்களா வழிகாட்டிகளுடைய வேலை அந்த பவரை பாதிக்கல அமீர் முமினி போய் வர சொல்லு அங்க போய் பார்த்தா அவர் சொல்லுகிட்டு இருக்கிறார் அவருக்கு விலகிடுச்சு யாரும் வந்திருக்கிறாங்க தொழுகையை சுருக்கினாரு சலாம் கொடுத்தாரு உமரது எல்லாம் அவர் உமல்லா கூட என்ன கேட்டாங்க அவர் சொன்னாரு உமல்லா சொன்னாங்க நாங்க எல்லாமே அல்லாட உமா வச்ச பேர் என்ன அவர் கேட்டாரு நீங்க யார் எனக்கு இன்டர்வியூ உங்களோட பேர் என்ன உமா வச்ச பேர் என்ன பாப்பா வச்ச பேர் நீங்க யாரு அலிவலி எல்லாம் சொன்னாங்க அமீர் மோமினி அமீர் மோமினி உடனடியாக உமரும் சொன்னாங்க பேர் நீங்க தான் போய் சொல்லியா ஆமா எங்களுக்கும் நீங்க தெரியுமா உமரது எல்லா ஒண்ணுக்கு தேவை உமைசுல் கருணி ரகமுல்லா அதற்கு ரசூல்லாவை பார்க்க வரலை பதில கலந்து கொள்ளல உடல கலந்து கொள்ளல மக்களுடைய வெற்றியில கலந்து கொள்ளல இவ்வளவு செய்யாம ரசூலுல்லா மௌத் பார்க்க வராம இவ்வளவு பெரிய சிறப்பை எதிரால இருந்தார் என்ன நன்மை செஞ்சார் என்று தெரிஞ்சுக்கிறோம் கேட்டாங்க உமரது எல்லாம் அவர் கேள்வி கேட்கலாமா ஆமா இங்கேயே ரசூலுல்லாய் சல்லல்லா அலி வாலியத்திலத்தை பார்க்க வரல நபிய பார்த்தா சஹாபி இல்லையா பதில கவிதை எவ்வளவு பெரிய சிறப்பு நீங்க ஏன் வரல ஏதான பெரியாலே சகோதரர்களே உவைத்துக்கர்ணி ரஹமுல்லா சொன்னாங்க ஏதோ உம்மா நோயில இருந்தாங்க ஏதோ உம்மா நோயில இருந்தா அவளுக்கு பணிவிட செய்ய யாரும் இல்லை நான் அவள் மௌத்தாயினா அதற்கு பிறகு ரசூலுல்லாவை பார்க்க வரலான் இருந்து நபி மவுத்தாகிற வரை எங்க தாய் மவுத்தாகல்ல நான் சிறு பிராயத்திலே சிறுநீர் கழிச்சா எப்படி துப்புரவு பண்ணுவா மலம் ஜலம் கழிச்சா துப்புரவு பண்ணுவா ஈரமான இடத்துல தூங்க வைக்க மாட்டா நான் பார்க்கும் கண்ணாக மாறினா நான் பேசும் நாக்காக மாறினா நான் பிடிக்கும் கையாக மாறினா இன்னைக்கு ஏண்ட தேவை அவனுக்கு வந்தவுடனே நான் யார்கிட்ட விட்டுட்டு வருவேன் அதனால தான் நான் சூழ்நிலாவை பார்க்க வரல சுபகாரல்லா சகோதரர்களே நபிகள் நாயகம் சொல்லல்லாலும் என்ன சொல்லிட்டு போனாங்க தெரியுமா தாயை பார்ப்பது நபியை பார்ப்பதை விட சிறந்தது என்ன இப்படி வருது அப்படியா சொன்னாங்க நாளியா தண்ணி ஒரு உமாவா நீ அங்கவா சொல்லல என்னை பார்ப்பதை விட கந்தக்கை விட தாயை பார்ப்பது மேலானது அது மாத்திரமல்ல சொன்னாங்க நாயகம் சொல்லலாம் செல்லம் அரபி மூணு கோத்திரத்தை சொல்லி இந்த மூணு கோத்திரத்திலே எத்துணை ஆடுகள் எத்தனை ஆயிரக்கணக்கான ஆடுகள் இருக்குதோ அந்த ஆடுகள உடம்புல எத்துணை கோடான கோடி உரோமங்கள் இருக்குதோ அந்த கோடான கோடி உரோமங்கள் அளவு எங்க உம்மத்துடைய பாவத்தை அல்லாஹ் என்ன செஞ்சாங்க பெத்த அந்தஸ்து விளங்குதில்லை தலைவலியாயி உம்மா தலைவலியாயி பத்து பிள்ளைய சட்ட தனிய வளர்க்கிறா பால் கொடுக்கிறா குளிப்பாட்டுறா உடுப்பாட்டுறான் சாம பார்க்காம யாராவது வந்து ஒரு பிள்ளைய தாவே ஏனி கஷ்டப்படுறேன்டா கோவப்படுறான் கோவப்படுறான் ஏன் பிள்ளைய நான் வளர்ப்பேன் என் பிள்ளைய நான் பார்ப்பேன் ஆனால் அந்த பத்து பிள்ளையும் பெருசாகி ஒரு உம்மா ஒரு உம்மா பாரமாகி நானா சொல்றான் தம்பி நீ ஜனவரி பிப்ரவரி நீ வச்சுக்கோ ஏப்ரல் மேல நான் வச்சுக்கிறேன் ஜூன் ஜூலைல நீ வச்சுக்கோ உமாவை பங்கு போடுறாரு நடுவுல உட்கார வச்சு நண்பர்களே அது கமா ரவி எல்லாம் அணுவுக்கு பத்திராக்களை களிமா வரல களிமா சொல்லிக் கொடுத்தது ரசூலும் நானும் நீங்களும் இந்த உலகத்துக்கு களிமாவை கொண்டு வந்தவங்க சொன்னாங்க நாட்கள் ஒரு முடிச்சு போடப்பட்டு தாய் அழைச்சா கேட்டாங்க தாயே இவர் செஞ்ச பாவம் என்ன தவறு என்ன அந்த தாய் சொன்னா நல்ல தகஜ தொழுவான் நல்ல குரான் ஓடுவான் தான தர்மம் செய்வான் தொழுவான் எந்த பாடும் செய்யல எந்த புள்ள நல்ல புள்ள தங்க புள்ள எந்த பாவமும் செய்யல ஆனா அவன் செஞ்ச பாவம் என்ன தெரியுமா யார சூழல்லா சொல்லல்லா என்னோட ஒரு நேரம் கூட இறக்கமா பேசுறதில்லை நாயகன் அம்மா அப்படியலாம் பாப்பா அப்படியலாம் மருந்து குடிக்கலாம் துணி இருக்குதா அப்ப என்ன வேணும் பொறுமை திருமா இந்த வார்த்தை இருக்குது கோடிக்கணக்கான ரூபாவை விட பொறுமை உமா சாப்பிட்டீங்களா இரவு ஒரு மணியா இருந்தாலும் அழுவுற சத்தத்தை கேட்டு எழுந்து பால் தரலையா இரவு ரெண்டு மணியா இருந்தாலும் திருநீர் கழிச்சு ஈரத்துல புள்ள கொடுக்கிறாண்டு அணையாடைய பார்த்தல்லையா கேட்டா செஞ்சா நம்ம சொல்லியா செஞ்சா அதனால சோதர்களே அவங்க வாப்பாவை கண்டில்லு ஆனா வாப்பாட ஹக்க பறக்கல்ல உமாவோட கொஞ்ச நாள் தாய மறக்கல்ல அந்த ரசூலா பிறந்த மாதத்துல இருக்கிறோம் எப்படிப்பட்ட ரசூல் சொல்லல்லா அலை சொல்லம் மேராஜு போய் எங்களை மறக்கல்ல சக்கராத்துல இருக்கிறான் சக்கராத்தில் இருக்கிறாங்க ஜிப்ரீல் அலி இஸ்லாம் தலைமாட்டில் இருக்கிறாங்க கதவு தட்டப்படுது கேட்டாங்க ஜிப்ராஹிம் அலி இஸ்லாம் யார் வந்திருக்கிறார் இஸ்ராயில் அலை இஸ்லாம் வந்திருக்கிறாங்க மலக்குள் மூத்து வந்திருக்கிறாங்க அனுமதி கேட்கிறாங்க நாயகமே உங்களோட உயிரை எடுக்கட்டும் ஆண்டு இந்த உலகத்துல யாருக்கும் அப்படி அனுமதி கேட்டது இல்லை ஒரே ஒரு ஆண் நீங்க தான் நீங்க மௌத்தாக விருப்பமா நான் இஸ்ராயில உள்ளுக்கு வர சொல்லட்டுமா சூழ் இல்லாத முகம் சொன்னாங்க நான் என்ன பத்தி கவலைப்படல ஜிப்ராஹிம் அலை இஸ்லாத்து வசலாம் பத்தி என் உள்ளத்துக்கு திருப்தியான வார்த்தைய அல்லா இன்னும் சொல்லலையே அல்லா எனக்கு சொல்லலையே நான் மௌத்தாயிட்டா இந்த உம்மத்துடைய நிலைமை என்ன ஆகும் எனக்கு ஒரு திருப்தியா சந்தோஷமா ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லுங்களே சொல்லுங்களே அதற்கு பிறகு நான் மௌத்தாகிறேன் போனான் அல்லாத போய் சொன்னாங்க இந்த உம்மத்தை உள்ளத்துல சந்தோஷப்படுற மாதிரி ஏதாவது கேட்கிறாங்க உடனே சிந்தனைக்குலாம் வந்தவங்க சொன்னாங்க யார சூழல்லா யார சூழல்லா சல்லல்லா அலை செல்லம் அல்லா சொன்னா அல்லா சொன்னா உங்களோட உண்மத்துல கட்டுகளும் கட்டுகளும் ஈமானோடு யாராவது மூத்தாக சொல்லுங்க அவர்களுக்கு நரகத்தை கட்டுகளும் ஈமானோடு சொல்லுங்க செய்யாம அல்லாக்கு இணை வைக்காம வர சொல்லுங்க அவர்களுக்கு சுவர்க்கம் நான் கடமையாக்கிட்டேன் சரியான சந்தோஷம் இரண்டாவது அல்லாஹ் சொல்றான் முகம்மது நீங்க நீ என்னிடத்துல வாங்க உங்களை உங்களை பார்த்து நான் ஆசைப்படுறேன் உங்களை தரத்தனம் இருக்கு ஆசையா இருக்கு நீங்க என்கிட்ட வாங்க உங்களோட உண்மத்தை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க உங்களோட உண்மத்துக்கு பின்னாலே நான் இருப்பேன் எங்களுக்கு யாருக்கு ஒண்ணும் செய்யல தோல்விலே யாருக்கு ஒண்ணும் செய்யல உலகமே சேரட்டும் உலக வல்லரசுகள் சேரட்டும் ஆயுதங்கள் படவலங்கள் படைபலம் சேரட்டும் இது உண்மத்தை அழிக்க முடியாது எங்களுக்கு பின்னால் அல்லா இருக்கிறா அல்லா இருக்கிறா அல்லா இருக்கிறா அதற்கு பிறகுதான் ரசூலா சொன்னாங்க அல்ஹம்துல்லா அல்ஹம்துல்லா இந்த உம்மத்தை அல்லாஹ் கைவிட மாட்டேன்னு சொல்லிட்டான் நான் மௌத்தாகத்தான் இஸ்ராயில வர சொல்லு அல்லாவும் உங்களோட மௌத்த விரும்புறான் யாரு சொல்லுங்க சந்திச்சு அல்லா விரும்புறா யாரு சொல்லுங்க கண்ணியமானவர்களே அதற்கு பிறகு இஸ்ராயல் இஸ்லாம் உயிர் எடுக்கிறாங்க நபிகள் நாயகம் இப்படிப்பட்ட விட மாட்டாங்க விட மாட்டாங்க ஆகையால் அல்லாவை நம்புங்க ரசூல நம்புங்க சொல்லல்லாலை வாலிவ செல்லம் வேற யாரை நம்பாங்க பச்சை வரட்டும் நீளம் வரட்டும் கருப்பு வரட்டும் சிகப்பு வரட்டும் வராமல் இருக்கட்டும் நமக்கு பிரச்சனை இல்லை சிவகதல்லோ நம் அல்லாவுடைய நிறம் நம்ம அல்லாவை நம்பினவங்க எந்த ஆட்சியார் நம்பினவன் அல்ல நான் அல்லாவை நம்பினவங்க இந்த மசிதிகளை இந்த தலைவர்களை இந்த உலமாக்களை பாதுகாத்தது அல்லா உள்ளத்துடைய சொந்தக்கார அல்லாத கையில நூத்துக்கு அறுபது நூத்துக்கு ஐம்பத்தி அஞ்சு தொழுகையாளிகள் ஆனோ சௌபா செய்தோ இசிபா செய்தோ வாலிபர்கள் பாவத்தை விட்டார்கள் பெண்கள் வீட்டு சூழலை மாற்றினார்கள் அல்லா ஆட்சியை மாற்றி காட்டினான் நூத்துக்கு ஐம்பத்தஞ்சு நூத்துக்கு அறுபது நம்ம கொஞ்சம் சௌபா செஞ்சோம் கொஞ்சம் நம்ம லைனை திருப்பினோம் ஆட்சியை மாற்றி அல்ல நூத்துக்கு நூறு தொழுகையாளியாருங்க நூத்துக்கு நூறு வாலிபர்களே அல்லாவை பயப்படுங்க நூத்துக்கு நூறு பெண்களே உங்க வீட்டு சூழ்நிலை சீராக்குங்க நாட்டுக்கு எல்லாம் இதாக கொடுத்துருவோம் ஒரு பெரிய காரியம் இல்லை தோறது ஆகையால் அல்லாஹ் சுபகான ஓ தாலா நபி பிறந்த மாதத்திலே நாங்கள் ஒரு முடிவெடுப்போம் தாய் தந்தர பாவத்தை மன்னிச்சு எத்தனையோ தாய் தந்தை தந்தை தனியார் கபூர்ல இருக்கிறாங்க எல்லா தாய் தந்தர கபரு சொர்க்கத்தின் பூஞ்சொலி ஆக்கியாள்லா நரகத்தின் படுகொலி ஆக்கிறாரே யாரா யாழ்லா திருப்புராயத்தில் இரத்தத்தை பாடாக்கி தந்தா நோய் என்றால் தாங்க மாட்டான் பசி என்றால் தாங்க மாட்டான் பிள்ளையை கெதி என்று வளர்த்த தாய் இன்னைக்கு தன்னன் தெரிய கபருல யாழ்லா எங்களால் ஒண்ணும் செய்ய முடியாது யாழ்லா அந்த தாய் தந்திர கபரே சொர்க்கத்தின் பூஞ்சொலி ஆக்கி யாழ்லா உயிரோடு இருக்கிற தாய் தந்திர வாழ்க்கையில வரக்க செய்யாள்லா நோயற்ற வாழ்வை கூடிய அல்லா இறுதி முடிவை நல்ல முடிவாக்கிறியா அல்லா யாழ்லா எங்களோட சகோதர சகோதரி பாவலை மன்னிச்சு யாழ்லா கடனா கடனாளிகளா இருக்கிறாங்க கடனலே தாக்கியா நோயாளியா இருக்கிறாங்க நோய குணமாக்கியா எல்லா மனைவிமார சொர்க்கவாதி ஆக்கிறியா எந்த மனைவி நரகவாதி ஆக்கிறாரே அல்ல பிள்ளைகளை பாதுகாக்கிறியா அல்லா மோசமான சூழல் யாழ்லா கிருஷ்ணாவுடைய சூழல் யாழ்லா வாலிபர்களை பாதுகாத்திரியாள்லா வாலிப பெண்களை பாதுகாத்திரியாள்லா பிள்ளைகளை பாதுகாத்திரியாள்லா அவருடைய ஈமானை பாதுகாரியாள்லா எத்தனையோ வாலிபர்கள் எத்தனையோ வாலிப பெண்கள் இஸ்லாத்தை விட்டு போறாங்க முழுசதாகிறாங்க என்னோட பிள்ளைகளின் நரகத்தை கொள்கட்டை ஆக்கிறார்கள் ரசூலர் உம்மத்தை பாதுகாரியா யார் அப்ப முகம்மது யார் அப்ப முகம்மது உன் சொல்லி உம்மத்து முகம்மது இருக்கிறாங்க அனாதையா இருக்கிறாங்க ஷாம்ல ஒவ்வொரு நாளும் கொல்லப்படுறாங்க ஒவ்வொரு நாளும் கொல்லப்படுறாங்க அல்ல எங்களால ஒண்ணு செய்ய முடியாது ஷாமுக்கு ரசூல் பரதத்துக்கு துவா இருக்கிறாங்க யாரெல்லாம் பெரும் மௌலியாக்கள் பெரும் பெரும் திரும்பி வளர்ந்த இடத்துல அல்லா சாப்பிட இல்லாம பிள்ளைகள் நாங்க இன்னைக்கு மனைவி பிள்ளைகளோட எவ்வளவு நிம்மதியா சாப்பிடுறோம் யாருலாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம் ஆடைகள் சகோதர சகோதரிகள் எவ்வளவு கஷ்டம் அல்லாதையா நீ கை கொடுக்காம வேறு யாராலும் கை கொடுக்க முடியாது முழுக்குப்புறம் தேர்ந்தெடுத்தியா அல்ல முழுக்குப்புறம் தேர்ந்தெடுத்தியா அல்ல இறக்கம் உள்ளவனே அதே மாதிரி முஸ்லிம் நாடுகள் அதே உன் குதிரத்தை காட்டியா நீ பொறுமையாக இருந்தா எங்களுக்கு ஒரு அல்லா இல்லைவாயா நீ இருக்கிறத ஆறு சமூக கூட்டத்தை அழிச்சு காட்டினேன் சுறாவுனை அழிச்சு நம்மளுடைய நம்மூரை அழித்து காட்டினேன் உன சக்தி குறையல்ல உன் ஆற்றல் குறையல்ல உன் பலம் குறையல்ல உனக்கு வயசு போகல யாழ்லா அழிக்கும் பொழுது எந்த சக்தியோடு இருந்தாயோ அதே சக்தியோடு இன்னும் இருக்கிறாய் யாழ்லா இது உண்மைக்கு இறக்கம் காட்டியா இது உண்மைக்கு இறக்கம் காட்டியா ஒரு தடவை தான் வரும் காட்சி உனக்கு விருப்பமா சுஜூதுல மௌத்தத்தா யாழ்லா குருவான் காட்சி விருப்பமா குருவான்ல மௌத்தத்தா தவாப் காட்சி விருப்பமா தவாப்புல மௌத்தத்தா பாவத்துல தந்துடாதே பாவத்துல தந்துடாதே அதே போல கை சேதம் இல்லையா அல்லா திரும்பி வர முடியாது திரும்பி மௌத்தாக முடியாது ஒரு தடவை தான் ஒரு தடவை தான் நல்ல மூத்த தந்திரியா அல்லா நாங்க எத்தனை இடத்துல வாழ்ந்தாலும் எங்களுக்கு கடைசி இடம் கபர் இருக்கியா அல்லா நாங்க எல்லாம் கபருக்கு போய்தான் ஆக வேண்டும் அல்லா எங்க எல்லாத்துல ஆத்திர கபரு ஜென்னத்தில் பக்கீல தாயா அல்லா நபிக்கு பக்கத்துல நீ தந்தா தடுக்க யார் இருக்கிறா நீ தடுத்தா கொடுக்க யார் இருக்கிறா இறக்கமுள்ளவரே உள்ளவரே எல்லாத்தையும் ஹயாத் அடிலமாக்கியாள்லா தொழில எல்லா சூழ்ச்சிகளை இந்த ஊர்ல இந்த இதாயத்தை இந்த கிருவையினால் கபூர் செய்து கொள்வாராக வாகுதாவாரா